இது நற்றினையும் பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் இதோ நேயர்களே எதை நாம் வாழ்த்துகிறோமோ அது நன்றாக வளரும் என்பது மகாகவி பாரதியின் வாக்கு வாழ்த்துபவருக்கும் வாழ்த்தை பெறுபவருக்கும் உண்டாகும் மகிழ்ச்சி ஈடு இணையற்றது பிறந்த தின நன்னாளில் பெற்றோர்களிடத்தில் உற்றார் உறவினர்களிடத்தில் நண்பர்களிடத்திலெல்லாம் வாழ்த்து பெறுவது வழக்கம் இந்த நிகழ்வானது சிறுவர் சிறுமியர்களுக்கு கூடுதலான மகிழ்ச்சியை அள்ளி வழங்கும் பெற்றோர்களிடத்தில் ஆசி பெறுவதைப் போன்றே கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி ஆசி பெற்று கொண்டு வர வேண்டும் என்று மூத்தோர்களும் அறிவுறுத்துவர் செடி கொடிகள் வளர்ந்து அவைகள் பூத்து குலுங்குவதை பார்க்கும்போது நம்முடைய மனங்கள் பரவசம் அடைகின்றன இது இயல்பாக அமைகின்ற ஒரு அரும் குணமாகும் அந்த தாவரங்களிலே காய்களையும் கனிகளையும் பார்க்கும்போது அடைகின்ற ஆனந்தமும் அலாதியானது இதுவும் மனதுக்குள் இயல்பாகவே ஏற்படுகின்ற ஒரு நற்குணம் கவிஞர் பெருமக்கள் தங்களின் பாடல்களிலே வாழ்த்து பாடல்களை எழுதுகிற போது உழமாற வாழ்த்தும் பாங்கிலே அகமகிழ்ந்து சொற்களை பயன்படுத்துவர் கதாபாத்திரங்களின் வாழ்க்கை சூழல்களுக்கேற்ப அந்த பல்லவியானது அதை ஒரு மலர் போல சூடிக்கொண்டு புன்னகை முகம் காட்டும் நேயர்களே இன்றைக்கு நான் தரும் பாடலிலே காதலர் இருவர் தங்களின் நேசமும் நெருக்கமும் வளரட்டும் என்று அவர்களை ஒன்று சேர்த்து வைத்த காதலுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர் கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய இந்த பாடலுக்கு இசையமைப்பாளர் திவாகரின் கைவண்ணம் களி நடனம் புரிந்திருக்கும் உற்சாகமும் உந்துதலும் உணர்ச்சியும் ததும்ப அந்த காதல் விளையாடலுக்கு அது மிகவும் பொருந்தி அமைந்திருக்கும் மேலும் மேலும் இது வளரட்டும் வேண்டும் வேண்டும் என தொடரட்டும் வந்து வந்து இந்த சுகம் குவியட்டும் இது வாழ்க வாழ்கவென பாடட்டும் என்று தொடங்கும் இந்த பாடலில் டி எம் சவுந்தரராஜனும் பி சுசீலாவும் தங்களின் சுவாரஸ்யத்தை பரிமிளுக்கு செய்திருப்பர் மடியிலே வந்த கொடியிலே இன்ப மலர்கள் நூறு வர வேண்டும் விழியிலே உள்ள மணியிலே எந்தன் முகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று உள்ளங்களை பரிமாறும் சரணத்திலும் அங்கு தென்றல் ஓடி வர வேண்டும் நம்மை கண்டு அது ஓடிவிட வேண்டும் என்று குதூகலத்தை பங்கு போட்டுக்கொள்ளும் வகையிலும் உற்சாகமான காதல் டூயட் இது என்று பாராட்டுக்களை வெகு எளிதில் பெற்றுக்கொள்ளும் இந்த பாடலை இதோ நேயர்களே நீங்களும் கேட்டு மகிழுங்கள் மேலும் மேலும் இது வளரட்டும் வேண்டும் வேண்டும் என தொடரட்டும் மேலும் மேலும் இது வளரட்டும் வேண்டும் வேண்டும் என தொடரட்டும் வந்து வந்து வந்து சுகம் குவியட்டும் இது வாழ்க வாழ்க என பாடட்டும் வந்து வந்து வந்து சுகம் குவியட்டும் இது வாழ்க வாழ்க என பாடட்டும் கொடியிலே வந்த கொடியிலே இந்த மலர்கள் நூறு வர வேண்டும் மலர்கள் நூறு வர வேண்டும் மடியிலே வந்த கொடியிலே இந்த மலர்கள் நூறு வர வேண்டும் மலர்கள் நூறு வர வேண்டும் அங்கு தென்றல் ஓடி வரவே இயற்கை கேள்வி செய்ய வேண்டும் தொடருக்கும் வந்து வந்து வந்து புகம் குவியட்டும் இது வாழ்க வாழ்க வாழ்கவென பாடக்கும்